திரு அவள் இவள் நல்லூர் சுவாமி திரு சாட்சி நாயகேஸ்வரர் திருவடி போற்றி தேவி திரு சௌந்தர நாயகி அம்மை திருவடி போற்றி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் நூற்று அறுபத்தி ஆறாவது திருப்பதிகம் இது திருச்சி தம்பரம் தத்தன பதிக இன்னிசை பாடிப்போய் பதிக இன்னிசை பாடிப்போய் பிற பதி பலவும் நதி அணிந்தவர் கோயில்கள் நன்னியே நதி அணிந்தவர் கோயில்கள் நன்னியே வணங்கி மதுர முத்தமிழ்வாசகர் அணிந்தனர் மதுர முத்தமிழ் வாசகர் அணைந்தனர் மன்றுள் அதிர் சிலம்படியார் மகிழ் அவள் இவள் நல்லூர் அணைந்தனர் அவள் இவள் நல்லூர் அணைந்தனர் முத்தமிழ் வாசகர் அணைந்தனர் அவள் இவள் நல்லூர் முத்தமிழ் வாசகர் அணைந்தனர் கொம்பிரிய வண்டுலவும் கொன்றை பூரி நூறோடு முலாவி கொம்பிரிய வண்டுலவும் கொன்றை பூரி நூலோடு புலாவி தம்பரிசினோடு சூடு நீர் தடவந்திடவும் தம்பரிசினோடு சூடு நீர் தட வந்திடவும் ஏ கம்பிரிய செம்பொன்னேடு மாடம் அதில் கல்வரை பில்லாக கம்பிரிய செம்பொன்னேடு மாடம் அதில் கல்வரை வில்லாக அம்பெரிய பெருமான் ஊரைவது அவள் இவள் நல்லூரே அம்பெரிய எய்த பெருமான் உரைவது அவள் இவள் நல்ல வள்ளியன வாகையன கூகை முரல் ஓசை ஓமயன கள்ளியன வாகையன கூகை முரல் ஓசை ஈமம் எரிசூழ் சுடலை வாசம் முதுகாடு நடம் ஆடி சுடலை வாசம் முதுகாடு நடமாடி தூய்மையுடை அக்கொடு அரவம் விரவி மிக்கு ஒளி துளங்க ஆமையோடு ஆமையோடு பூணும் அடிகள் உறைவது அவள் இவள் நல்லூரே நீருடைய மார்பில் இமவான் மகள் ஓர் பாகம் நிலை செய்து இமவான் மகள் நீருடைய மார்பில் ஓர் பாகம் நிலை செய்து ஊருடைய வேடமுடு கூடி அழகாயது ஒரு கோலம் ஏருடைய ரேனும் இடுகாடு இரவில் நின்று நடமாடும் ஆருடைய வார்த்தடையினான் உறைவது அவள் இவள் நல்லூரே ஆருடைய வார்த்தடையினான் உறைவது அவள் இவள் நல்லூரே பிணியும் இலர் கேடும் இலர் தோற்றம் இலர் என்று உலகு பேணி பணியும் அடியார்கள் அனபாவும் அற இன்னருள் பயந்து துணி உடைய தோலும் உடை கோவணமும் நாகம் உடல் தொங்க அணியும் அழக உடையான் உறைவது அவளிவள் நல்லூரே அழகா உடையான் உறைவது அவள் இவள் நல்லூரே குடலின் வரி வண்டு மூரல் மெல்லியன பொன்மலர்கள் உண்டு குடலின் வரி வண்டு மூரல் மெல்லியன பொன்மலர்கள் உண்டு கடலின் மீசை இண்டை பூனைவர் கடலின் மீசை இண்டை பூனைவர் கடவுள் என்று அமர கூடி கடலின் நீர் செய்கிண்டை புனைவார் கடவுள் என்ற கூடி தொடலும் வழிபாடும் உடையார் துயரும் நோயும் இளராவர் தொடலும் வழிபாடும் உடையார் துயரும் நோயும் இளராவர் அடலும் அழியேந்து கையால் புரிவது அவள் வள்ளல் நோரே அடலும் அழு ஏந்து கையால் அவளது அவள் இவள் நல்லூரே அவள் இவள் நல்லூரே அவள் இவள் நல்லூரே துஞ்சலிரராய் துஞ்சலிலராய் அமரர் நின்று தொழுது ஏத்த அருள் செய்து நஞ்சு மிடருண்டு கரிதாய எளிதாகி ஒரு நம்பன் ஒரு நம்பன் நன ஆ துஞ்சல் அமரர் நின்று தொழுது ஏத்த அருள் செய்து நஞ்சு மிடறு உண்டு கரிதாய எளிதாகி ஒரு நம்பன் மஞ்சுர உமை நடுங்க அகலத்தொடு வளாவி அஞ்சமத வேள உரியான் உறைவது அவள் இவள் நல்லூரே ஆன அஞ்சமத வேள உரியான் உறைவது அவள் இவள் நல்லூரே கூடரவம் முந்தை குழல் யாழ் முழவினோடும் இசை செய்ய பீடரவம் ஆகுபடரம்பு செய்து பேரிடபமோடும் காடரவும் ஆகு கனல் கொண்டு இரவில் நின்று நடம் ஆடி ஆடரவும் ஆர்த்த பெருமான் உறைவது அவள் இவள் நல்லூரே மறையும் மேல் வலி கொடேன் என எழுந்த விரலோன் இப்பெருவரையின் மேல் ஓர் பெருமான் உளனோ என வெகுண்ட கருவறையும் ஆழ்கடலும் அன்ன திரல் கைகள் உடையோனை அறுவரையின் ஊன்றி அடர்த்தான் உறைவது அவள் இவள் நல்லூரே நன பொறியரவனாகும் உயர் பொங்கனை அணை அணைந்த புகழோனும் பொறியரவனாகும் உயர் பொங்கனை அணைந்த புகழோனும் வெறிவறிய வண்டறைய விண்டாமலர் மேல் விழுமியோனும் ஆன செறிவறிய தோற்றமுடு ஆற்றல் மிக நின்று சிறிதேயும் அறிவறிய நாய பெருமான் உறைவது அவள் இவள் நல்லூரே கழியருகு பள்ளி இடமாக வடுமீன்கள் கவர்வாரும் கழியருகு பள்ளி இடமாக வடுமீன்கள் கவர்வாரும் வழி அருகு சார வெயில் நின்று அடிசில் உள்கி வருவாரும் பழி அருகினார் ஒழிக பான்மையோடு நின்று தொழுது ஏத்தும் அழி அருவி தோ இந்த பெருமான் உறைவது அவள் இவள் அல்லூரே அவள் இவள் அல்லூரே அவள் இவள் நல்லூரே ஆன மொழியான திரலோர் பரவும் அவள் இவள் அல்லூர் மேல் போன மொழி நன்மொழிகளாய புகழ் தோணிபுரவூரன் ஞானமொழி மாலை நலம் நாடும் புகழ் ஞான தம்பந்தன் தேன மொழி மாலை புகழ்வார் துயர்கள் தீயது இலர்தாமே ஆன மொழியான திரலூர் பரவும் அவள் இவள் நல்லூர் மேல் போன மொழி நல் மொழிகளாய நாடு புகழ் ஞான சம்பந்தம் ஞான மொழி மாலை நலம் நாடு புகழ் ஞான சம்பந்தம் தேனமொழி மாலை ஹே தீயர்கள் தீயது இலதானே கென மொழி மாலை பூகழ்வார் தூயர்கள் தீயது இலதானே தீயது இலதானே தீயது இலதானே தேன மொழி மாலை பூகழ்வார் தூயர்கள் தீயது இலதானே கிளர்தான்